الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم وقال أيضا لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت معلما وقال صلى الله عليه وسلم أيضا إنما بعثت لأتمم مكارم الأخلاق وقال صلى الله عليه وسلم أيضا إنكم لن تسعوا الناس بأموالكم فسعوهم بأخلاقكم أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுபானுவத்தாலா ஒருவனுக்கு உரித்தாகும் சலாத்தும் சலாமும் இறுதி நபி முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் சபவ் தாபியங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனர் ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுபானகுவத்தால எவைகளை நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியா அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்தகுல்லா குந்தும் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு அனுபவத்தாலா முழு உலக மக்களுடைய நேர்வழிக்காக முன்மாதிரிக்காக அனுப்பியவர்கள் தான் நமது நபி முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே நபியவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கினார்கள் இப்படியான உறுதியான ஒரு ஈமானிய கூட்டத்தை எப்படி உருவாக்கி ஆளாக்கினார்கள் என்று நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே இரண்டு விதமான ஆயுதங்களை சாதனங்களை நபியவர்கள் பாவித்தார்கள் நபியவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்கின்ற பொழுது பல்வேறு விதமாக விவரித்தவர்கள் பிரதானமான இரண்டு விடயங்களை சொல்கிறார்கள் இன்னமா அல்லிமா முதலாவது நான் அனுப்பப்பட்ட நோக்கம் நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் நபியாக ரசூலாக அல்லிமா ஒரு ஆசானாக மக்களுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு போதகராக இன்னும் ஒன்று கண்ணியமானவர்களே நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பரிபூரணப்படுத்த பரிபூர்ணமான நட்புணத்தோடு உங்களுடன் நடந்து கொள்ள உங்களுக்கு நற்குணத்தை காட்டி தருவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த இரண்டையும் பிரித்து விட்டோம் இரண்டும் வெவ்வேறாக பிரிந்ததனால் சமூகத்தில் நல்லவர்கள் உருவாகுவதை விட தீயவர்கள் அதிகம் உருவாகிறார்கள் கண்ணியமானவர்களே நான் ஆரம்பத்திலே இரண்டு குரான் ஆயத்துக்களையும் மூன்று ஹதீசுகளை முன்வைத்தேன் ஒரு ஆயத் நபியவர்களை பற்றி சுருக்கமாக அல்லாஹ் பகருகின்ற சான்று நீங்கள் மிக உன்னதமான நல்ல கண்ணியமான மகத்துவமான குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நட்புணசீலராக இருக்கிறீர்கள் அடுத்த ஆயத் லக்கதை ஜாக்கும் ரசூலும் இன்னும் புசிக்கும் உங்களிலிருந்தே ஒரு ரசூல் வந்திருக்கிறார் அசீசுன் அலேஹிமா அனைத்தும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் நோய் நொம்பலங்கள் அவருக்கும் சிரமமாகவும் பாரமாகவும் இருக்கும் உங்களுடைய கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்கின்றவர் ஹரீசுன் அலைக்கும் உங்களுடைய விடயத்தில் கரிசனை உள்ளவர் உங்கள் மீது பற்றுள்ளவர் சமூக பற்றுள்ளவர் சமூகத்தை எங்குமே விட்டு கொடுக்காதவர் சமூகத்தை விட்டு தான் பிழைக்காதவர் சமூகத்தை பழிக்கடாவாக்கி தன்னுடைய சுயநலத்தை பாதுகாக்காதவர் ஹரீசன் அழைக்கும் உங்கள் விடயத்தில் கரிசனை உள்ளவர் பற்றுள்ளவர் பில் மூமிங்களோடு உண்மையான உள் அன்புள்ளவர் பாசமுள்ளவர் நபியோருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவாக சொல்கிறார் இரண்டு அதிசுகளில் மூன்று அதிசுகளில் இரண்டை சொல்லிவிட்டேன் மூன்றாவது அதிசை சொன்னேன் இன்னக்கும் லந்தாசபி அம்பாலிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை பணத்தை செல்வத்தை வசதி வாய்ப்பை வைத்து உங்களால் மக்களை கவர முடியாது மக்களுடைய உள்ளங்களை வெல்ல முடியாது உங்களுடைய நல்ல பண்புகளால் மக்களை கவருங்கள் இது ஹதீஸ் சொத்துக்கள் செல்வங்கள் பொருளாதாரத்தை வைத்து மக்களுடைய உள்ளங்களை வென்று அவர்களை கவர முடியாது உங்களுடைய பண்பால் கவருங்கள் உங்களுடைய நற்குணத்தால் மக்களை உங்கள் பக்கம் ஈர்த்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸையும் முன்வைத்தேன் கண்ணியமான இப்பொழுது நபி அவர்கள் எப்படி ஒவ்வொருவருடனும் ஆசானாக நற்குண செயலராக நடந்து கொண்டார்கள் என்ற படிப்பினை நிகழ்வுகளை வரலாற்றிலிருந்து நான் முன்வைக்கிறேன் கண்ணியமானவர்களே நாம் இந்த நம்மிலே இருக்கின்ற குறைபாடு இதுதான் இஸ்லாத்தில் இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தொழுகை புறாந்தியாவது நோன்பு ஹஜ்ஜு கண்ணியமானவர்களே இபாதத்தில் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறோம் இஸ்லாத்துடைய சில அடையாளங்களிலும் நல்ல உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த முஸ்லிம்களிடம் குறைந்து வருகின்ற அழிந்து வருகின்ற அப்படியே காண முடியாமல் இருப்பது எல்லோரிடமும் அல்ல கண்ணியமானவர்களே சிலரிடம் அல்லது அரைவாசி ஐம்பது வீதமானவர்களிடம் இஸ்லாமிய பண்புகள் இஸ்லாமிய குணங்கள் இஸ்லாமிய மனிதநேய பண்புகள் இல்லாமல் அருகி செல்கின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம் கண்ணியமானவர்களே எந்த கட்டத்திலும் நபியவர்கள் இழக்காத மிஸ் பண்ணாத லொஸ்தாக்காத ஒன்று நபியுடைய குணம் நபியுடைய அஹ்லாக் தனக்கு அடித்தவருக்கு முன்னாலும் இலக்காதாகலார் தன்னுடைய பல்லை உடைத்தவர்களுக்கு முன்னாலும் விட்டு ஆகலார் தன்னுடைய மேனையிலிருந்து இரக்கத்தை ஓட்டியவர்களுக்கு முன்னாலும் விட்டு கொடுக்காதாகலார் கண்ணியமானவர்களே தான் சொல்லும் பொழுது ஒட்டகத்துடைய கழிவுகளை அசுத்தமான அழுகிய குடல்களை கொண்டு வந்து தொழக்கூடிய நேரத்தில் உன்னதமான இபாத தொழுகை அந்த தொழுகையில் ஈடுபடும் பொழுது தொழுகையிலும் மிக உன்னதமான ஸ்தானம் சுஜூத் அக்கரபுமாய கோணில் ரப்பி சாஜித் அடியான் அல்லாவுக்கு ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் சுஜூதுடைய நேரம் அப்படிப்பட்ட அல்லாவோடு நெருங்கி இருக்கும் நேரத்தில் சுஜூதிலே ஒட்டக குடல்களை கொண்டு வந்து போட்டவர்களுக்கும் அதே சுஜூதில் பத்வா செய்யாத நபீன் திட்டாத நபி சபிக்காத நபி தன்னுடைய மகள் ஜெயினப் ரதியபாவண்ணாவை கற்பிணியாக பிரெக்னட்டாக இருக்கும் பொழுது கண்ணியமான வயிற்றிலே ஏற்றியால் குத்தி ஷஹீதாக்கியும் விட்டுக் கொடுக்காதாகலாம் யுத்தகலத்திலே அந்த தலைக்கவசத்துடைய அந்த இரும்பு வளையல் தன்னுடைய கண்ணத்தில் பகுதியில் முரசில் பதிந்தும் விட்டுக் கொடுக்காதாகலாம் கண்ணியமானவர்களே எப்படிப்பட்ட அநியாயங்கள் செய்தும் நபியவர்கள் எதையும் இழக்க தயார் மகளை இழக்க தயார் தன்னுடைய இரத்தத்தை சிந்த தயார் தன்னுடைய பல்லை சகிதாக்க தயார் பல்லை இழக்க தயார் தன்னுடைய முகத்தில் காயம் வர விட்டுக் கொடுக்க தயார் ஆனால் விட்டுக் கொடுக்காத ஒன்று என்றால் நபியுடைய அகலா எந்த அளவு அகலா மரத்துக்கு கீழே உறங்குகிறார்கள் தன்னுடைய வாளை கொழுகிக் கொண்டு மரத்திலே தொங்கமிட்டுக் கொண்டு பிரயாணத்தில் ஒரு விரோதி வந்து நபியுடைய வாளை எடுத்து கனிவன் எப்படிப்பட்ட கட்டம் நபியுடைய வாளை எடுத்து ஏந்துகிறார் நபிக்கு விழிப்பு வருகிறது அல்லாஹ் விழிக்க செய்தான் யார் உன்னை காப்பாற்றுவது உங்களை காப்பாற்றுவது யார் அவர் கேட்கிறார் யாருடைய வாழ் நபியுடைய வாள் யாருக்கு ஏந்தி இருக்கிறார் நபிக்கு எதிராக விழித்த நபி அல்லா என்னை காப்பாற்றுவன் அல்லா அல்லா என்று சொன்னவுடைய கை நடுங்கியது கீழே விழுந்தது வாளை அவர்கள் இருக்கிறார்கள் தனக்கு வாழ் ஏந்தியவனு உடைய கை நடுங்கி வாழ்க்கையிலே கீழே விழுந்து அந்த வாழ் தன்னுடைய கைக்கு வந்தும் மிஸ் பண்ணாத விட்டு கொடுக்காத அஹ்லாக் என்ன மையம் நோக்கம் என்ன யார் உன்னை காப்பாற்றுவது அவர் காபிர் அவர் முஸ்லிம் அவர் இணை வைப்பாளர் அவர் சொன்ன குன்ஹை ஆசிர் வால் ஏந்துபவர்களில் நீ நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் வால் ஏந்தினால் எல்லோரும் வெட்டுவார்கள் கொத்துவார்கள் நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் நல்ல முறையில் சிறந்த முறையில் நல்லவராக நடந்து கொள்ளுங்கள் யார் இவர் ஏற்கனவே ஒரு இரண்டு மூன்று நிமிடத்துக்கு முன்னால் நபிக்கு வால் ஏந்தியவர் நபியை கொல்ல முயற்சித்தவர் எப்படிப்பட்ட கட்டம் பழிக்கு பழி வாங்க உரிமை அனுமதி உள்ள கட்டம் ரைட்ஸ் இருக்கிறது பழிக்கு பழி வாங்க முடியும் தன்னை கொல்ல வந்தவர் தனக்கு ஆயுதம் ஏந்தியவரை எதிர்த்து போராடலாம் கண்ணியமானவர்களே அங்கு நபியவர்கள் வால் என்ற ஆயுதத்தை விட வால் என்ற கூர்மையான ஆயுதத்தை விட அதை விட வாழால் வெட்டினால் தலை விழும் வாழால் வெட்டினால் இவர் இரண்டு துண்டாக பிளந்து கீழே விழுவார் வாழால் வெட்டினால் இவர் மரணம் அடைவார் சாகுவார் அதை விட பெரிய ஆயுதம் அதை விட பெரிய சாதனம் அஹ்லாக் என்ற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் இவரை முஸ்லிமாக மாற்றலாம் இவரை என் போன்ற என்னை பின்பற்றி வாழ்கின்ற ஒரு மூமினாக மாற்றலாம் என்று சிந்தித்தார்கள் அவருக்கு நசைபிருக்கவில்லை கண்ணியமானவர்களே அவர் அவர் நபியவர்கள் மன்னித்து விட்டார்கள் ஆனால் ஒரு வேர்ட் கொடுத்தார் அவர் நபிக்கு ஒரு ப்ரமிஸ் பண்ணினார் ஒரு நபியிடம் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணினார் என்ன தெரியுமா இதற்கு பின்னால் அகலாக்குடைய முடிவை பாருங்கள் கண்ணியமானவர்களே நற்குணத்துடைய முடிவு தனக்கு மாத்திரமில்லை சமூகத்துக்கே நல்லது முழு சமூகத்துக்கும் நல்ல ஒரு முடிவுதான் அந்த அகலாக்கில் வந்தது நான் இதற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கோ இஸ்லாத்துக்கோ எதிராக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த கட்டத்திலும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன் நான் இதற்கு பின்னால் சாதுவாக ஒற்றுமையாக சமாதானமாக நடந்து கொள்வேன் என்ற வார்த்தையை வாக்கை கொடுத்து விட்டவர் சென்றார் அப்பொழுதும் நபி அவர்கள் இழக்காதது அவர்களுடைய அகலாக் கண்ணியமானவர்களே மூதாட்டி எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்வு எல்லாருக்கும் எல்லாம் நுழைஞ்சு இருக்கிறது எல்லா சம்பவங்களும் பாடம் எல்லாமே மெமரியில் இருக்கிறது அந்த மெமரியில் உள்ளது கண்ணியமானவர்களே ஹார்ட்டுக்கு இறங்க வேண்டும் இங்கிருந்தால் அமல் வராது பிரெயின் மெமரி பவர் அது ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது பிரெயினோடு எங்களுடைய இஸ்லாம் இருந்தால் அமல் செய்ய நமக்கு மனசு வராது அது மனசில் இறங்க வேண்டும் ஆன்மா உள்ளத்தில் அதனால எங்குமே அல்ல உள்ளத்தோடு பேசுகிறார் உள்ளத்தை பற்றி சொல்கிறார் உள்ளத்துடைய வகைகள் ஆன்மாவுடைய வகைகள் மூதாட்டியுடைய பொதியை சுமந்து உதவி செய்கிறார்கள் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுகிறார்கள் யாரோ ஒரு பெண்மணி ஆனால் அந்நிய பெண்மணி அஹ்லாத் ஏற்றுகிறார் அவர் யார் இவன் ஒருவன் முகமது ஒரு வந்திருக்கிறானாம் நவல்பில்லா புதிய மார்க்கத்தை சொல்கிறானாம் நம்முடைய தெய்வங்களை எல்லாம் குறை கூறுகிறானாம் புதிய புதிய விஷயங்கள் அறிமுகப்படுத்துகிறானாம் அவனுக்கு என்ன தலை கோளாராம் அவனுக்கு பைத்தியமாம் என்றெல்லாம் முணங்கி கொண்டு போகிறார் எப்படி இருக்கும் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு இரண்டு வார்த்தைகள் பேசினாலே மூன்று நாளைக்கு முகம் பார்க்காத நாம் நம்முடைய தந்தை நமக்கு ஏசினால் ஐந்து நாளைக்கு தந்தையோடு பேசாத நாம் நம்முடைய தந்தை நம்முடைய தாய் நம்முடைய உறவுகள் யாராவது நமக்கு ஏசிவிட்டால் கொஞ்சம் உருக்கிவிட்டால் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு ஏதாவது செய்துவிட்டால் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் வயிறாக்கிய வைக்கின்ற நாம் யாரோ ஒரு மத அந்நிய மத பெண்மணி ஏசுகிறார் யாருக்கு ஏசுகிறார் அவருடைய பெகேஜை தூக்கிச் செல்கின்றவருக்கு அவருடைய பொதியை தூக்கி ஹெல்ப் பண்ணுவதற்கு ஃபீலிங்கோடு பாருங்கள் சம்பவத்தை கண்ணியமானவர்களே உணர்வு பூர்வமாக அதை அதை நீங்கள் முன்னோக்கினால் கொஞ்சம் மாற்றம் வரும் நுழைஜிக்கு படிப்பதற்கு பாடமாக்குவதற்கு பேசுவதற்கு என்றெடுத்தால் வராது அதை சீசனுக்கு பேசுவதற்கு ரபியுல் அவர்களில் மாத்திரம் நபியுடைய அகலாப் என்று பேசிவிட்டபடியே மூடி வைப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் வராது ஒவ்வொரு வினாடியும் நபி போன்று வாழ்க்கை இதுதான் உண்மையான அன்பு வீடு வருகிறது வீட்டுக்கு பக்கத்தில் வந்த பிறகு இவ்வளவு நேரமும் நான் பேசிக்கொண்டு வந்தேன் ஏசிக்கொண்டு வந்தேன் என்னுடைய பாசலை தூக்கி கொண்டு வந்தாய் நீ யார் மகனே நீ யார் தம்பி என்ன சொன்னார்கள் ஏச ஆரம்பித்ததும் நீயும் உன்னுடைய நீயும் உன்னுடைய லக்கேஜும் நீயும் உன்னுடைய பார்சலும் கொண்டு போய் முகத்தில் வீச வேண்டும் அஹ்லாக் இல்லாத ஒருவராக இருந்தால் அகலாக்குள்ளவர் எனக்கு ஏசினாலும் என்னுடைய குணத்தை காட்டுவேன் என்னுடைய பண்பை காட்டுவேன் இதுதான் அஹ்லாக் நீங்கள் இவ்வளவு நேரமும் யாருக்கு ஏசினீர்களோ யாரை குறை சொன்னீர்களோ யாரை பற்றி எல்லாம் தூட்டினீர்களோ அவர்தான் நாம் இது அவருடைய உள்ளத்தை வென்றது அவளை மூமினாவாக மாற்றியது தினமும் குப்பை கொட்டுவாள் ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது ஊத்தைகளை கொற்றுவார் யார் மீது நபி மீது என்ன பிரச்சனை காணி பிரச்சனையும் இல்லை வீட்டு பிரச்சனையும் இல்லை சொத்து பிரச்சனையும் இல்லை குடும்ப பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இவர் முகமது சல்லா அலிசல்லம் அல்லாஹ் ஒருவன் என்றதுதான் பிரச்சனை நான் அல்லாவுடைய ரசூல் என்றது பிரச்சனை முஸ்லீமாக மாறுங்கள் என்று தாவத்து கொடுத்தது பிரச்சனை ஊத்தை கொட்டுகின்ற பெண் சில நாட்கள் ஒரு ரெண்டு நாட்கள் ஊத்தை கொட்டப்படவில்லை கண்ணியமான சந்தோஷப்பட வேண்டிய கட்டம் எனக்கு ஊத்தை கொட்டுகின்றவர் குப்பை கொட்டுகின்றவர் என்று இல்லை கொட்டவில்லை கொட்டும் பொழுதே திட்ட வேண்டும் பதுவா செய்ய வேண்டும் ஏச வேண்டும் கண்ணியமான அப்படிப்பட்ட கட்டத்திலும் எங்கே அந்த பெண் எனக்கு தினமும் குப்பை வீசுவார் ஊத்தை வீசுவார் எங்கே சுகையினமாக இருக்கிறார் நோயாளியாக இருக்கிறார் போனார்கள் வீட்டுக்கு எதற்கு சுகம் விசாரிக்க நோய் விசாரிக்க கண்ணியமானவர்களே அது அவருடைய மனதை வென்றது இதுதான் அகலாத் இன்று சொந்த சகோதரர் சொந்த இரத்த பந்தம் சொந்த பெற்றோர்களை கூட ஹாஸ்பிட்டல் சென்று பார்ப்பதற்கு நேரம் இல்லாத பிள்ளைகள் நாம் நம்முடைய அகலாத் பெற்றோர்களோடு கூட இந்த அளவு அகலாக் இல்லாமல் நாம் வாழும் பொழுது எங்கே சுவர்க்கம் எங்கே நபியுடைய ஷபாத் எங்கே நபியுடைய கையால் ஹவுசுல் கௌசல் நீர் எங்கே கிடைக்கும் கண்ணியவன் அகலாக்கின்ற தேவை எல்லோருக்கும் முதலில் முஸ்லீம்களுக்கு அதுக்கு பின்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய மிக அவசியமான இந்த காலத்தில் தேவையானது அகலாக் ஒவ்வொருவரோடும் எல்லா கட்டத்திலும் நபியவர்கள் பண்பாக செயல்பட்டார்கள் பிறரை உதவுகின்ற அகலாக் பிறரை மன்னிக்கின்ற அகலாக் பிறரை கண்ணியமானவர்களை கண்ணியப்படுத்துகின்ற அகலாக் எப்படிப்பட்ட அகலாக்கை நபியவர்கள் இந்த உலகத்துக்கு காட்டார்கள் உத்தம் நிம அகலாக் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்த பரிபூர்ணமான குணத்தை உங்களுக்கு காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் கண்ணியமானவர்களே ஒவ்வொருவரோடும் நபியவர்கள் பண்பாக நடந்தார்கள் உறவு முறை என்று பார்த்தால் ரிலேட்டிவோடு ரிலேஷன்ஷிப் எப்படி பேணினார்கள் பிறக்க முன்னால் தந்தை இழந்தார்கள் பிறந்த ஆறு வயதில் தாயை இழந்தார்கள் ஆறு வயதில் மௌத்தாகிய கண்ணியமானவர்களே தாயுடைய கபரை தேடி சென்று தியாரத்து செய்தார்கள் தேடி சென்றார்கள் இந்த எத்தனை பேருக்கு நம்முடைய பெற்றோருடைய கபர் எந்த மையவாடியில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று மறந்தவர்களும் இருக்கிறோம் எத்தனை வயதில் மூத்தாகியவர் முப்பது நாற்பது வயதில் நமக்கு முப்பது வயது நாற்பது வயது இருபது வயது முப்பத்தஞ்சு வயது இந்த வயதில் மூத்தாகிய பெற்றோர்களுடைய கபரு கூட நமக்கு ஞாபகம் இல்லாத காலம் ஆறு வயதில் தாயை இருந்தார்கள் கபரை தேடி சென்று கூட சகாபாக்களுடைய ஒரு கூட்டமும் சென்றிருந்தார்கள் நபியவர்கள் அழுதார்கள் கண்ணீர் வடித்தார்கள் ஒப்பாரி அல்ல அல்லாவுக்கு விருப்பமில்லாத வார்த்தைகள் அல்ல அழுதார்கள் பக்கத்தில் இருந்தவர்களும் அழுதுவிட்டார்கள் கண்ணியுடைய தாயுடைய உரிமையையும் பேணினார்கள் தந்தை போன்று வளர்த்தவர் தான் அபு தாலிப் அவரது அந்நிய மனிதர் அவரது அல்லாவுக்கு இணை வைப்பவர் ஆனால் அவருக்கு தாவத்து கொடுத்தார்கள் அவரை முஸ்லீமாக முயற்சித்தார்கள் எல்லா விதமான பண்புகளையும் காட்டினார்கள் அவரை ஒரு தந்தை போன்று கண்ணியமானவர் மதித்தார்கள் கண்ணியமானவர்களை காபிராக இருந்தாலும் உறவுகளோடு சேர்ந்து நடந்தார்கள் கண்ணியமானவர்களே மனைவியுடைய தொடர்பு மனைவியோட இந்த ஹதீஜா வாழ்க்கை கனிமனை மனை கணவன் மனைவியுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது கணவன் மனைவி கடையில் உள்ள அகலாக் எந்த நிலைமையில் நம்முடைய அகலாக் இருக்கிறது கண்ணியமானவர்களே மனைவி கணவனுக்கு கணவன் மனைவிக்கு என்ன தஸ்குணு இல்லையா மனைவியின் மூலம் கணவனுக்கு நிம்மதி கணவனுக்கு மன அமைதி கணவனுக்கு உள்ளத்துக்கு சந்தோஷம் வருவதற்குத்தான் கணவன் மனைவியுடைய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லா சொல்கிறான் கணவன் மனைவியுடைய அகலாக் எப்படி இருந்தது ஹதீஜர் அலியல்லா எப்படி நடந்து கொண்டார்கள் கண்ணியமான கண்ணியமாக அன்பாக பாசமாக நடந்து கொண்டார்கள் அதே போன்று ஹதீஜா அலியல்லாவுடைய வபாத்துக்கு பின்னரும் அவர்களோடு சேர்ந்து நடந்த குடும்பத்தார்களை கவனித்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் அவர்களுக்கு ஒத்தாசை புரிவார்கள் மனைவியுடைய தொடர்பு கண்ணியமானவர்களே ஆயிஷா அல்லாவண்ணா சிறிய வயது மனைவி அஹ்லாக் கண்ணியமான எல்லோருடனும் நபியுடைய வாழ்க்கை அஹ்லாக் நல்ல குணம் பண்பு அதுதான் அவர்களுடைய உள்ளத்தை வென்றது நபியவர்களை பற்றி பற்றி மனைவிமாரிடம் கேட்டால் காண குழுக்கால் குரான் ஆயிஷா அலியல்லா சொல்லுகிறார்கள் அவர்களுடைய குணம் குரான் குணம் அவருடைய குரானில் சொல்லப்பட்ட எல்லா குணமும் எல்லா பண்புகளும் நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது எந்த மனைவிமாரையும் அடித்தது கிடையாது எந்த மனைவி எந்த எந்த மனைவிமார்களை சபித்தது கிடையாது எந்த மனைவிமாருடைய உள்ளத்தையும் உடைத்தது கிடையாது கண்ணிமணலை அழகான வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள் பேர்களை அழகாக கூப்பிடுவார்கள் இதுவெல்லாம் நபியுடைய அக்கலார் எங்கே நம்முடைய கணவன் மனைவியுடைய இந்த பண்பாடு அகலார் எப்படி பேசுகிறோம் எப்படி கூப்பிடுகிறோம் எப்படி அறிந்து கொள்கிறோம் கனிமணலை எந்த ஸ்தானத்தில் கணவன் மனைவியை மனைவி கணவனை நடத்துகிறோம் நபியுடைய அகலாத் எந்த அகலா கண்ணியமானவர்களே ஆயிஷா இளம் வயது பெண் மசிதுடைய எல்லையில் மசிதிக்கு முன்னால் அபசி சிறுவர்கள் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ பயிற்சி எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு விளையாட்டு போட்டி போன்ற ஒன்று நடக்கிறது அதை பார்க்க விரும்பினார்கள் கனிமனர்களே சிறுவர்கள் விளையாடுகின்ற பொழுது நபி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா அலியல்லா வன்ஹா தன்னுடைய நாடி பகுதியை அப்படியே நபியவருடைய ஷோல்டரிலே பட்டையிலே வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா அலியல்லா வண்ணா போதும் என்று சொல்கின்ற வரை நபி அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் இதை ஆயிஷா அலியல்லா தோல்ந்து பேசுவார்கள் கண்ணியமானவர்களே வாகனம் கொண்டு வந்து நின்றது ஒட்டகம் உயரமானது சஃபியா வலியலாவான ஒரு மனைவி குள்ளமானவர்கள் உயரம் குறைந்தவர்கள் கொஞ்சம் ஆனவர்கள் ஏற முடியாது பாருங்கள் அகலாக்கை மனைவிமாரோட படி அகலா வாகனத்தில் ஏறுவதற்கு உயரம் போதாது இவர்கள் கட்டையானவர்கள் அந்த கால்வை தேர்கின்ற ஏறுகின்ற பகுதி உயரம் என்ன செய்யலாம் ஒரு மரக்கொத்தியை கொண்டு வர சொல்லலாம் சகாபாக்களிடம் சொன்னால் மலையை உடைத்து கல்லை கொண்டு வருவார்கள் படியாக ஏறுவதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா நபியுடைய அகலாத்தை பாருங்கள் நபியுடைய பணிவை பாருங்கள் நபியர்கள் மனைவிக்கு செய்த அந்த சிதிமத்தை ஊழியத்தை பாருங்கள் கண்ணியமானவர்களே நபியர்கள் கீழே உட்கார்ந்து கொள்கிறார்கள் அப்படியே கீழே குனிந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள் தன்னுடைய தொடையில் அல்லது முழங்காலில் காலை வைத்து வாகனத்தில் ஏறுமாறு தன்னுடைய உடம்பை தன்னுடைய காலை தன்னுடைய முழங்காலை வாகனத்தில் ஏறும் படியாக பாவிக்கிறார்கள் இப்படி நாம் சிந்தித்தாலே நமக்கு நாம் செகண்டாக விளங்குவோம் நபியவர்கள் உன்னதமான கண்ணியமான நம்முடைய உயர்ந்த பண்பாடுள்ள உத்தம நபி சொல்லி சொல்லுபடியாகலாம் இது மனைவிமாரோடு கண்ணியமானவர்களே நபியுடைய அகலாக் சலாம் சிரிப்பு ஆள் பார்த்து பணம் பார்த்து வசதி பார்த்து உயர் சாதி கீழ் சாதி பார்த்தல்ல நபியவர்கள் எல்லோருடன் மக்களார் சபையிலே உள்ளவர்கள் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் நபியவர்கள் சபையில எந்த அளவு எல்லோருடனும் சமமாக நடப்பார்கள் என்றால் ஒவ்வொருவரும் சொல்வார்கள் நபியவர்கள் என்னோடுதான் இறக்கம் நபியர்கள் என்னைத்தான் கண்ணியப்படுத்துகிறார் என்று எல்லோரும் சொல்கின்ற அளவு எல்லோருடனும் சரிசமமாக பழகுவார்கள் வசதி உள்ளவர்களோடும் அஹ்லாக் ஏழைகளோடும் அஹ்லாக் நபியுடைய பணிவு அஹ்லாக்கிலே ஒரு நிகழ்வு பதியப்பட்டிருக்கிறது ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஜாஹிர் இவர் கிராமப்புறத்து மனிதர் நபியவர்களை சந்திக்க வருவார் நபியவர்களை சந்திக்க மதினாவுக்கு வருவார் தேன் கோத்தல் நெய் போன்ற அன்பளிப்புகளை கொண்டு வருவார் நபியோடு நாள் வீட்டுக்கு வருகிறார் நபியர்கள் வீட்டில் இல்லை கண்ணிமணல் எப்படி அவர் சில பொருட்களை கொண்டு வந்து பஜாரிலே விட்டுவிட்டு அப்படியே செல்வார் அப்படியே வந்து பஜாருக்கு செல்கிறார் பஜாருக்கு சென்றவுடன் ஒரு ஏழை மனிதர் நம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் ஒரு பொலையாவாரி இன்னும் ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் ஒரு பேமெண்ட் வியாபாரி ஒரு பேமெண்ட் வியாபாரியோடு நபி அவர்கள் நடந்து கொண்ட அகலா இங்கு நாம் சலாம் சொல்வதும் வசதி உள்ளவர்களுக்கு வசதி உள்ளவர்கள் வசதி உள்ளவர்களுக்கு உயர்ந்தவர்கள் உயர்ஜாதிகளுக்கு கண்ணியமனை ஒவ்வொரு தரம் பார்த்து ஸ்டேட்டஸ் பார்த்து ஒவ்வொருடைய ரேஞ்சுக்கு தான் நம்முடைய சலாம் கூட வெளியாகிறது என்றால் நான் ஒரு முஸ்லிம் தான் என்று உறுதி கொள்வது நமக்கு உரிமை கிடையாது கண்ணியமான ஒரு பேமெண்ட் வியாபாரி நபி நடந்து கொண்ட அகலாத் எழுதப்பட்டிருக்கிறது வரலாற்றிலே நபியர்கள் வந்தார்கள் வீட்டுக்கு ஜாகிர் வந்தார் உங்களை கேட்டார் நீங்கள் வீட்டில் இல்லை பஜாருக்கு போய்விட்டார் பஜாருக்கு போகிறார்கள் யாரை தேடி தன்னை சந்திக்க வந்த அந்த பேமெண்ட் வியாபாரியை தேடி போய் என்ன தெரியுமா செய்கிறார்கள் விளையாட்டுத்தனமாக ஒரு என்ன ஒரு ஒரு ஜோக்காக சகஜமாக அந்நியமாக அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எப்படி நபி என்ன செய்கிறார்கள் பின்னால் இருந்து அப்படியே அவரை கட்டி அணைத்து அவருடைய கண்ணை மூடிக்கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட அகலா கண்ணியமல்லை ஒரு பேமெண்ட் ஆவாரி ஒரு கொலை வியாபாரி அவரோடு கூட நபியவர்கள் எப்படி மரியாதையாக பண்பாக அகலாக்கோடு நடக்கிறார்கள் கண்ணை மூடிக்கொள்கிறார்கள் யார் என்று சொல் ஜாகிர் உங்களை பிடித்திருப்பது யார் அவர் நபியுடைய அந்த நறுமணத்தால் நபியுடைய கையுடைய மிருதுத்தன்மையால் நபியுடைய அந்த உடம்புடைய சாஃப்ட்னஸ் மிருதுத்தன்மையை வைத்து கண்ணியவன் அவர் நபி என்று தெரிந்தும் கொஞ்ச நேரம் நபியவர்கள் என்னை கட்டி அணைத்துக் கொண்டே இருக்கட்டும் என்று அப்படியே நின்று கொண்டிருந்தார் அதுக்கு பின்னால் நபியவர்கள் எப்படி தெரியுமா ஜோக் பண்ணுகிறார்கள் பசாரில் நடக்கிறது பேமெண்டில் நடக்கிறது சம்பவம் இவரை யார் வாங்குவார் இவரை நான் விற்க போகிறேன் ஜோக் பண்ணுகிறார்கள் இவரை விற்க போகிறேன் இவரை யார் வாங்க தயார் அவர் சொல்கிறார் யார சொல்லுதா என்னை போய் யார் வாங்குவார்கள் எனக்கு என்ன பெருமதி நான் தான் அற்பமானவன் நான் சீப்பானவன் நான் சாதாரண எனக்கு என்ன விலை வரும் என்று சொல்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே அவர் அவர் அவரை தாழ்த்தி பேசினார் நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் ஜாகிரே ஜாகிரே நீ உன்னுடைய பார்வையில் மதிப்பில்லாதவனாக இருக்கலாம் நீ மக்களுடைய பார்வையில் ஒரு சீப்பானவனாக சாதாரணமான ஒரு பேமெண்ட் வியாபாரியாக இருக்கலாம் நீ அல்லாவிடத்தில் மிக உயர்ந்தவர் கண்ணியமானவர் என்று அவரை புகழ்கிறார்கள் என்ற நிகழ்வு வருகிறது என்றால் நபியுடைய அகலாக்கு எவ்வளவு விசாலமானது கண்ணியமானவர்களே ஹிஜரத் போகின்ற பொழுது உள்வழி குறுக்கு பாதையை பாதிக்கிறார்கள் ஷார்ட்கட் மறைவான பாதை சொல்லப்படுகிறது ரவுடிகள் இருக்கிறார்கள் திருடர்கள் இருக்கிறார்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் கொலைக்காரர்கள் இருக்கிறார்கள் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் அந்த வழியால் போவோம் போகின்ற வழி இரண்டு பேரை சந்திக்கிறார்கள் மணலி ரவுடிகளோடும் அஹ்லாத் நாம் ஒதுக்குகின்றவர்கள் பாவிகள் கொலைகாரர்கள் திருடர்கள் அவர்களை எப்படி என் பக்கம் இழுக்கலாம் அஹ்லாத் நற்குணம் பண்பாடு அவர்களை திருத்தும் சொந்த பிள்ளைகள் கூட என்று திருந்துவதில்லையே அடிக்கிறோம் உதைக்கிறோம் பத்துவா செய்கிறோம் வீட்டிலிருந்து விரட்டுகிறோம் சிறிய சிறிய குற்றத்துக்காக திருத்துவது தன் பக்கம் இழுப்பது நல்லவர்கள் ஆக்குவதாக்கலாம் நிதானம் நுணுக்கம் கண்ணியமானே இரண்டு பேரை சந்திக்கிறார்கள் நீங்கள் யார் நீங்கள் யார் நான் முகானா நாங்கள் கேவலமானவர்கள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் நாங்கள் கீழ்சாதிகள் இழிவானவர்கள் யார் சொல்கிறார்கள் அவர்கள் அவர்கள் ரவுடித்தனம் புரிபவர்கள் அந்த வழியால் பிரயாணம் செய்கின்றவருடைய சொத்துக்களை திருடுபவர்கள் தேவைப்பட்டால் கொலை செய்பவர்கள் கொலைகாரர்கள் அவர்களே சொல்கிறார்கள் நாங்கள் கேவலமானவர்கள் நபியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா பல் அந்துமா அப்படி அல்ல மாறாக நீங்கள் இருவரும் கண்ணியவான்கள் ரவுடிகளை பார்த்து நபி அவர்கள் பேசிய வார்த்தை கண்ணியவான்கள் நாம் என்ற மோமிங்களை பார்த்து நீ முனாபிக் நீ காபிர் நீ பாவி நீ அல்லாவுடைய விரோதி நீ ஷைத்தான் நாம் கொடுக்கின்ற சர்டிபிகேட் நாம் முஸ்லிம்களுக்கு முனாபிக் பட்டம் கொடுக்கிறோம் நாம் நல்லவர்களுக்கு கெட்டவன் என்று பட்டம் கொடுக்கிறோம் நபியவர்கள் கெட்டவனுக்கு நல்லவன் என்று பேசுகிறார்கள் இதுதான் வித்தியாசம் நாம் ஜட்ஜாக செயல்படுகிறோம் எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுப்பது இவர் இப்படி அவர் இப்படி இவர் இப்படி கண்ணியமானே நபியவர்களே செய்யாத வேலை கெட்டவர்கள் சேவலவானவர்கள் என்று சொன்னவர்களையே நீங்கள் கண்ணியமானவர்கள் என்று அவர்களை அரவணைத்தார்கள் அவர்கள் நல்லவர்களாக மாறினார்கள் கண்ணியமானே இந்த பண்பு இந்த காலத்தில் தேவை அஹ்லா தேவை எல்லோருக்கும் சலாம் வீட்டுக்குள் போகும் பொழுது சலாம் சந்திக்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் சலாம் முஸ்லீம் என்று தெரிந்தால் சலாம் சலாம் சொன்னால் பதில் சிரிப்பு புன்னகை சதக்காவுடைய நன்மை கண்ணுடைய இது குறைந்து வருகிறது சலாம் சத்தம் குறைந்துவிட்டது குட் மார்னிங் கூடிவிட்டது குட் நைட் கூடிவிட்டது குட் ஈவினிங் கூடிவிட்டது ஆங்கிலேயர்களுடைய முகமன் ஆங்கிலேயர்களுடைய சந்திக்கின்ற பொழுது பாவிக்கின்ற வார்த்தை ஒரு முஸ்லிமுடைய வாயால் சகஜமாக பிழை இல்லாமல் எந்த விதமான பிழையும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக பிரனவுன்ஸ் பண்ணுகின்ற நிலைமை இருக்கிறது என்றால் அள வேண்டும் சலாம் சொல்ல தெரியாது அஸ்லாம் அலைக்கும் பிழை அஸ்லாம் அழைக்கும் என்று சொல்கிறோம் சீனுக்கு சுக்கூன் பிழை சலாம் கூட சொல்ல தெரியாத ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து எப்படி சொருக்கம் போகலாம் சலாம் பிழை குட் மார்னிங் குட் ஈவினிங் நூத்துக்கு நூறு சரியான உச்சரிப்பு அதனுடைய எக்ஷன் முசாபஹா இஸ்லாத்தில் உள்ளது ஹேண்ட் ஷேக் மாற்று மதம் என்ன ஹேண்ட் ஷேக் பண்ண தயார் அவனை போன்று எக்ஷன் பேச்சு இடைக்கிடையே இன்ஷா அல்லாவுக்கு பதிலாக வேறு வார்த்தை மாஷா அல்லாவுக்கு பதிலாக வேறு வார்த்தை கேட்டுக்கூட கூட கண்ணியமானவர் நம்முடைய இஸ்லாமிய மயப்படாமல் எப்படி கண்ணியமானவர்களை முஸ்லீம் என்று சொல்லலாம் இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன் பண்பாடு எப்படிப்பட்ட நபியுடைய இறுதி நிகழ்வு மசிதிக்குள் ஒரு வாலிபர் வருகிறார் எப்படிப்பட்ட பயங்கரமான நிகழ்வு பாருங்கள் மஸ்ஜித் மஸ்ஜித் நபவி ஹரம் ஷரீப் நபி இருக்கின்ற இடம் மிம்பருக்கு பக்கத்தில் வருகிறார் மிம்பர் மெஹராம் மஸ்தித் நபியிடம் ஹரம் ஷரீப் ஒரு கருத்தில் ரவுதத்தும் என்ற மிம்பருக்கு நபியுடைய வீட்டுக்கு மத்தியில் இருக்கின்ற சொர்க்கத்து பூங்கா அந்த வயஸ்காப்பட் என்று சொல்லுவோம் அந்த இடம் தான் நபியுடைய மெஹராப் வந்து என்ன தெரியுமா கேட்டார் ஜினாவுக்கு எனக்கு லைசன்ஸ் தாருங்கள் விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் எப்படி இருக்கும் நம்மிடம் ஒருவர் கேட்டால் அடுத்த நிமிடம் அடிப்போம் உதைப்போம் சமூகத்தில் ஒதுக்குவோம் அவரை ஊரை விட்டு ஒதுக்குவோம் அவரை பற்றி நோட்டீஸ் அடிப்போம் அவரை பற்றி மீடியாவில் எழுதுவோம் அவரை பற்றி என்ன நாலு பேருக்கு முன்னால் பேசுவோம் அவரை பற்றி கடிதம் எழுதி வாசிப்போம் இவரை ஒதுக்குங்கள் இவர் தொடர்பை துண்டியுங்கள் இவருக்கு பொன் கொடுக்க வேண்டாம் இவருடைய வியாபாரம் செய்ய வேண்டாம் இவர் ஊரிலிருந்து ஒதுக்கப்படுகிறார் நம்முடைய அக்கலார் நபி செய்யாத வேலை நாம் நபியுடைய பெயரில் செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் இவர் அடியுங்கள் உதயுங்கள் விரட்டுங்கள் மஸ்ஜிதுக்குள் வந்து அல்லாவுடைய மாளிகையில் வந்து ஹரம் ஷரீஃபுக்குள் வந்து குரான் இறங்கி என்னிடம் வந்து தினாவுடைய ஆயத் தினா ஆறாம் தினாவின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்ற ஆயத்தை இறங்கிய என்னிடம் வந்து தினாவுக்கு அனுமதி கேட்பதாக இருந்தால் எவ்வளவு பெரிய திமிரு எவ்வளவு பெரிய இவனுக்கு பெரிய கர்வம் அடிக்க வேண்டும் உதைக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே தன்னிடம் வந்து மிக கேவலமான பாவத்துக்கு அனுமதி கேட்ட வாலிபரோடு நடந்து கொண்ட விதம் இன்று சொந்த பிள்ளைகளோடு கூட நாம் நடந்து கொள்வதில்லை சொந்த பிள்ளை இரத்தங்களோடு கூட இந்த அகலாக்கை காட்டுவதில்லை யாரோ ஒரு வாலிபர் என்ன செய்தார்கள் ஒதுனு பாய் வேண்டும் தொலைந்து போ என்று பக்கத்தில் வா சகோதரரே வாலிபரை பக்கத்தில் வா இன்னும் நெருக்கிக் கொண்டார்கள் கேவலமான பாவத்தை செய்ய அனுமதி கேட்ட வாலிபரை இன்னும் நெருக்கிக் கொண்டார்கள் க்ளோஸ் ஆகினார்கள் பக்கத்தில் வா நெஞ்சிலே கை வைத்தார்கள் கேட்டார் அவருடைய தாயிடம் மாமி சகோதரி பிள்ளை மாமி மகரமான பெண்கள் எல்லோரையும் சொல்லி காட்டி இவர்களோடு விபச்சாரம் யாராவது செய்வதை விட்டுக் கொடுப்பாயா விடமாட்டேன் அப்படி என்றால் நீ செய்ய இருக்கின்ற விபச்சாரமும் யாரோ உறவுக்கான பெண் தான் அவர்களும் விடமாட்டார்கள் அல்லவா அவரை உணர வைத்தார்கள் கவுன்சிலிங் செய்தார்கள் அவரினூடாகவே அந்த பாவத்துடைய அந்த அபாயத்தை உணர வைத்துவிட்டு மூன்று துவா அல்லாம தஹிர் அல்லாமபு ஒத்தஹிர் பாவத்தை மன்னி என்ன பாவம் விபச்சாரம் செய்ய தோன்றியது விபச்சாரம் என்ன தலைமையில் கேட்டது மசிதிக்குள் வந்து கேட்டது இவரது பயங்கர பாவம் இதை மன்னி அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அவருடைய கற்பை பாதுகாறு மூன்று துவாவோடு அவரை அனுப்பி வைத்தார்கள் அந்த வாலிபர் சொல்கிறார் எனக்கு மிக பேவரிட்டான மிக ஓப்பான மிக விருப்பமான பாவம் விபச்சாரம் நபியர்கள் இப்படி அகலாக்காக பண்பாக இரக்கமாக நளினமாக பக்கத்தில் உட்கார வைத்து என்னுடைய நெஞ்சை தடவி இப்படி குத்தி சொல்லி துவா செய்த பிறகு எனக்கு மிக வெறுப்பான பாவமாக விபச்சாரம் மாறிவிட்டது திருந்தினார் நம்முடைய நடவடிக்கை அவர் ஒரு விபச்சாரத்துக்கு பதிலாக பத்து விபச்சாரம் செய்கின்ற தான் நான் செய்வோம் ஒரு கொலைக்கு பதிலாக பத்து கொலை செய்கின்ற நடவடிக்கை தான் நம்முடைய அகலாப் கண்ணியமானவர்களே எனவே திருந்துவோம் அகலாப் தான் முதன்மை ஈமானுக்கும் விவாதத்துக்கும் அடுத்தது அஹ்லாப் நபியுடைய தொழுகை அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ஹஜ் அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நோன்பு அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ஜக்காத் அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நபியுடைய வழிகாட்டல் இப்படித்தான் இருந்தது எனவே இந்த காலத்தில் நமக்கு நமது நாட்டில் குறிப்பாக நம்முடைய நம்முடைய பஜாரில் நம்முடைய கடையில் நம்முடைய கம்பெனியில் நம்முடைய ஃபேக்டரியில் நம்முடைய ஆபீஸில் நம்முடைய ஃபேமிலி நம்முடைய வீடு நம்முடைய ஊர் நம்முடைய நாடு நம்முடைய ஊர் பிரயாணம் எல்லாவற்றிலும் தேவைப்படுவது இந்த அஹ்லாக் இந்த அக்கலாக இருந்தால் கண்ணியமானே பரம விரோதியும் நம்மை போன்ற ஒரு முஸ்லீமாக மூமினாக மாறாவிட்டாலும் அபூ தாலிப் எப்படி முஸ்லிம்களுக்கு உதவியாக ஒத்தாசையா இருந்தாரோ அபூ பக்ரதியலானு போன்று மாறாவிட்டாலும் அபூ தாலிப் போன்ற முஸ்லிம்களுக்கு சார்பானவராக நமது நாட்டு பெருமத சகோதரர்களை மாற்றலாம் முதலில் நம்முடைய முஸ்லிம்களை உண்மையான முஸ்லிம்களாக மாற்றலாம் எனவே எல்லாம் நபியுடைய எல்லா துறைகளிலும் நபியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக எல்லாருடைய பாவங்களை மனித்தருளாயாக எவருடைய பெற்றோருடைய பாவங்களை மனித்தருளாயாக புற முஸ்லீம்கள் மோமிங் அனைவருடைய பாவங்களை மனித்தருளாயாக உண்மையான ஈமானை தருவாயாக உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கை முழுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நபியுடைய பண்பாட்டை தருவாயாக நபியுடைய சீரான குணங்களை தருவாயாக நபியுடைய விசால மனப்பான்மையை தருவாயாக நபியர்கள் பிறரை மதிக்கின்ற பண்பை தருவாயாக பிறரை கொத்தாசை புரிகின்ற தன் பண்பை தருவாயாக என்னென்ன நல்ல குணங்கள் நபியாக இருந்ததோ அனைத்து நல்ல குணங்களிலும் குணங்களை நம்பிலை பிரதிபலிக்க செய்வாயாக ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக